திருச்சதகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பாட்டு அது ஒரு பாட்டு படிச்சிடும் ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம் சரிங்களா திருப்பெருந்துறையில் அருடையது அப்படிதான் சொல்லணும் வேற எங்கே அருளியதுன்னு சொல்வதற்கு இல்லை அல்லவா திருப்பெருந்துறையில் அருளியது என்றே சொல்லலாம் அடுத்து சதகம் என்று ஏமைச்சாங்க அப்படின்னா சதகம்னா நூறுன்னு அர்த்தம் திருச்சதகம்னா இங்க திரு என்பது நூறுன்னா பொதுவா சாதாரண தெருவில் இருக்கிற மற்ற ஒரு பொருளை பத்தியோ அல்லது மற்ற சாதாரண மக்களை பத்தி பாடினா வெறும் சதகம் ஏன் அந்த ஆளை பத்தி நூறு பாடி இருக்கேன்னு அர்த்தம் பெருமானை பற்றியதாதலால் திருச்சதகம் திரு என்ற அரைமுடி குட்டி திருச்சதகம் அருமையான நூறு இதுக்கு நேர் பொருள் என்னன்னா அருமையான நூறு அழகிதான நூறு திருவை பற்றிய நூறு திருங்கிறது இங்க பெருமான் ஆகவே திருவை பற்றிய நூறு திருச்சதகம் என்று பொருள் அவ்வளவுதான் சதகம்னா நூறுன்னு அர்த்தம் நூறு பாட்டு இருக்கு அப்புறம் அதெல்லாம் சொல்லணும் நீங்களா ஐயா இந்த நூறு பாட்டு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டான் ஏன்னா அவன் உடனே இப்ப வந்து பஸ்ஸுக்கு போறவன் இங்க யாரும் இல்ல சொல்றேன் ஏன்னா என்ன தொடங்கிட்டா சாரு அதை வந்து இந்த நூறு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எழு பொறுப்போம் அப்படின்னு ஐயா இந்த நூறும் என்ன சொல்லுது அப்படின்னு எல்லாம் ரொம்ப அப்படியே இந்த விரல்ல விலை இருக்குனுங்கிறான்ல அது மாதிரி இருக்குது இந்த நூறு பாடலும் பக்தி வைராக்கிய விஜித்திரத்தை சொல்லுகிறது எந்திரா எந்திரா அப்படியே போலாங்க ஏன்னா மூணே சொல்ல தெரிஞ்சுக்கிட்டான் நூறு பாட்டை பத்தி பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ன விளங்குச்சு நூறு இதுதான் சொல்லுது அந்த காலத்துல அந்த வடமொழியை சொல்லி அதிகமான ஆண்ட காலம் என்ன பண்றது இப்ப எப்படி ஆங்கிலம் சொன்னாதான் பெருசுங்கிறதோ அது மாதிரி ஒரு காலம் வடமொழி சொன்னாதான் பெருசுங்கிறது இந்த காலம் இருந்தது அந்த காலத்துல நம்ம சித்தாந்த சாஸ்திரம்லாம் கூட உருவாச்சு அதனாலதான் பெரும்பாலான சொற்கள் வடமொழி திருமந்திரம் தான் இன்னைக்கு சாத்திர கருத்துக்களை அதிகமா சொன்ன நூல் பத்து பத்து பன்னெண்டு திருமுறையில் அதுலதான் வட சொற்கள் அதிகமா இருக்கு என் வடமொழி அதிகமாக இருக்கிற திருமுறை எது பத்தாம் திருமுறை திருமந்திரம் தான் ஏன் அப்படின்னு சமய சார்பாக இருக்கிற சொற்கள் பலவும் இருக்கு சகலர் விஞ்ஞானகலர் பிள்ளையாகலர் இல்லைங்களா இப்படி எல்லாம் சொல்லும் சாலோக சாமீப சாரோகம் இதெல்லாம் சரியை கிரிய யோகம் ஞானம் இல்லைங்களா ஆணவம் கண்ணும் மாயை மாயேயம் பதிபசு பாசம் சிவ சிவ பத்தி தனியாக வர சொல் இந்த சொற்கள் அதிகமா இருக்கிறது பத்தாம் திருமுறை தான் என்ன பண்றது அதனால தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு வேற வழி இல்லை ஆகவே பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ன ரொம்ப அருமையா இந்த நூறு பாட்டையும் நீங்க நல்லா தெரிந்து ஒரு ஒரு அந்த கடைசியா அந்த கடைசி பாட்டு படிச்ச உடனே நீங்க மீண்டும் அந்த ஒன்று முதல் நூறு வரைக்கும் எண்ணி முடிச்சீங்கன்னா இன்னதான் தெரிந்து கொண்டோம் என்று தெரிஞ்சுக்கணும் யார் எந்த பெரியவரும் தெரியல இவ்வளவு சுருக்கமான கருத்து இந்த நூறு என்ன சொல்லுகிறதுன்னா பக்தி பக்தி என்ன பெருமான் மீது அன்பு செய்யணும் அன்பு செய்யணும் வைராகியம் வைராகியம் உறுதிப்பாடு என்ன உறுதிப்பாடு இறைவன் அவனை தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்லை எதையும் நம்ம சொல்றது அந்த வைராக்கியம் அப்போ இறைவன் மீது அன்பு செலுத்துவதும் உலகியல் பொருட்களை முழுமையாக வெறுத்து ஒதுக்குவதுமாக இருக்கின்ற இரண்டினுடைய விசித்திரம் விசித்திரம் என்ன அந்த இரண்டினுடைய மேன்மைத்தன்மையை சொல்லுகிறது மேன்மைத்தன்மை அப்ப ஆண்டவனுக்கு பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் எப்படி வைராக்கியமா அந்த பிடிச்ச பிடியில நிற்க வேண்டும் என்பதையும் மிக அருமையாக சொல்லுகிறது இந்த நூறு பாடலும் அப்படின்னு எந்த புண்ணியமானவும் தெரியல எந்த புண்ணியமானும் இப்படி ஒரு சுருக்கமா நூறு பாட்டையும் திரட்டி அவருடைய திருவடிய மனசில் நினைச்சு வணங்கிப்போம் வணங்கி கொண்டு அப்படியானால் இப்ப நீங்க என்ன பண்ணணும் ஆராய்ச்சி மாணவனா இருந்தான்னா ஐயா இந்த நூறு பாட்டிலையும் ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் வைராக்கியம் இந்த இரண்டினுடைய இருக்கு அப்படியானா பக்தி எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டது வைராக்கியம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டது இதுதான் எம் பில்லு ஓம் புல்லு அப்புறம் என்ன எம்பில் எழுதுறானு இப்படி பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு அதை பற்றி எப்படி சொல்றது சில மேற்கோள் காட்டணும் நூத்தம்பது பக்கமும் இருக்கணும் சொக்கன கண்டு சட்டி அல்ல நூத்தம்பது பக்கமும் இருக்கணும் இருந்தா என் அப்படின்னு போட்டு அப்படி ஆராயணும் எனவே அப்ப இரண்டு திறனை பற்றி சொல்றது ஒன்று பக்தி இன்னொன்று வைராக்கியம் வைராக்கியம்ங்கிறது கொள்கை பிடிப்பு நீங்க தமிழ்ல தமிழ்ல சொல்லுங்கன்னு சொன்ன வைராக்கியம் என்பதற்கு நேர் தமிழ் கொள்கை பிடிப்பு இப்ப கொள்கை நமக்கு இருக்குது பிடிப்பு இல்லை விளங்குதா கோயிலுக்கு போகணும் இருக்குது ஒரு நாளைக்கு போங்க ஒரு நாளைக்கு சரிதான் கிடக்குது போங்க அதுதான் கூடாது அது பிடிப்புன்னா சட் என்ன ஆயிரம் ரூபாய் ஐயா ஜீப்பில் கொஞ்சம் இது வரைக்கும் போயிட்டு வரலாம் ஒரு பத்து நிமிஷம் போடுங்க அண்ணாமலையார் பார்த்துட்டு தான் அதுதான் பிடிப்பு சரி கிடக்குது போங்க ஏறுன்னா அது கொள்கை பிடிப்பு இல்லை வைராக்கியம் தான் கொள்கை பிடிப்பு என்பதுதான் வைராக்கியம் உறுதிப்பாடு உறுதிப்பாடு இதெல்லாம் தான் வைராக்கியம் என்பதற்கு பொருள் அதைத்தான் இந்த நூறு பாடல்லையும் படிக்க போறோம் இப்ப பாருங்க முதல் பாட்டு இல்ல இது வந்து முதல் பாட்டு இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டதுனால நீங்க ஒவ்வொரு பாட்டும் எது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இது பக்தியா அல்லது வைராக்கியமா நீங்க சொல்லலாம் நான் பேச நிற்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் திருவாசகத்தோடு உறவாட வேண்டும் <laughs> வேற எங்கேயே படல மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே உடையாய் உடையாய் என்ன உடையாய் இந்த அகில உலகத்திலும் இருக்கின்ற உயிருடைய பொருள் உயிரில் பொருள் அறிவுடை பொருள் அறிவில் பொருள் ஆகிய எல்லா பொருள்களையும் அடிமையாக உடையவனி அடிமையாக உடையவனி உடையாய் எல்லா பொருள்களையும் அடிமையாக உடையவன் அப்படி உடையவனி முன்னால பாருங்க நான் என்ன செய்ய போறேன் மெய்தான் அரும்பி மெய் அரும்பின்னு அர்த்தம் இங்க மெய்னா உடம்புன்னு அர்த்தம் உடம்பு அரும்பி இல்லை உடம்பில் இருக்கிற மயிர்கள் அரும்பி அல்லவா மயிர் கூச்சலிட்டுன்னு அர்த்தம் மெய்தான திரும்பி விதிர் விதிர்த்து அப்படியே வேர்வெல்லாம் அவங்க கொடுத்தது இது என்ன மெய் நீங்க வந்து சரியா அப்படியான அண்ணாமலையார் உள்ள கோயில கூட்ட மாட்டிருக்குது அப்படின்னு விடாது கூட்டத்தினால கூட்டத்தினால வரப்படாது நீங்க தன்னன் தனியா நினைக்கும் போது தன்னை மறந்து வரணும் ஆமா கூட்டத்தினால வேர்வையோ கூட்டத்தினால மயில் செலுத்துதோ இருக்கிறது அதல்ல அப்படியே அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் போது பெருமானி பெருமானி பெருமானி என்று நினைக்கும் போது அந்த மயிர்கூச்சலுடனும் தன்னைத்தான் மறந்து வேர்க்கணும் அப்படி மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு விரைன வாசனை நல்ல நறுமணம் பொருந்தி உன்னுடைய திருவடியில திருவடிக்கு என் கைதான் தலை வைத்து சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே என்று கை தானா தலையில போய் வைக்கணும் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி அந்த உணர்ச்சியினுடைய வசத்தினால கண்ண தண்ணி தாரதாரையா வர்றது ததும்பி வெதும்பி உள்ளம் உள்ளமானது வெதும்புன்னா அப்படியே இது வரைக்கும் இப்படிப்பட்ட பெருமான் இதுவரை நினையாமல் வேற எதையோ நினைந்து விட்டோமே என்று கருதி அதனால ஒரு ஒரு பெரிய அந்த தாகம் ஏற்படுறது உள்ளம் வெதும்பி அந்த நேரத்துல பொய்தான் தவிர்ந்து இதுதான் வைராக்கியம் இது வரைக்கும் பக்தி இந்த பொய்தான் தவிர்ந்து பொய்ப்பொருள் இருக்குல்லவா எது மாடு கண்ணு செல்லும் போக்குவரத்து வாழ்நாள் இதெல்லாம் இருக்கு பதவி இதெல்லாம் இருக்கு என்ன இதெல்லாம் அந்த பொய் தான் தவிர்ந்து மீண்டும் பக்தி உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெய்டவிடேன் இங்க கைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கையல்ல என்ன ஒழுக்கம்னு இருக்கும் உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று சொல்லுகின்ற அந்த ஒழுக்கம் அந்த ஒன்றைத்தான் உண்டிலிருந்து நான் நெகிழ விடேன் நெகிழ அந்த பிடிப்பிலிருந்து விடமாட்டேன் அங்க வைராக்கியம் வைராக்கியம் அப்ப ரெண்டு இடத்து ரெண்டு ஒண்ணு பொய் தவிர்தலிலும் நிச்சயமா நம்ம இருப்பேன் இந்த பொய்ப்பொருளை பத்தி இனிமே மனசுல ஒதுக்கிய அதுலயும் வைராக்கியம் மெய்ப்பொருளாக இருக்கிற உன்னை பக்தி செய்தலையும் விடமாட்டேன் அதுவும் வைராக்கியம் அப்போ என்ன பிடிப்புனா பொய்யை விடுதலிலும் மெய்யை பிடித்தலிலும் வைராக்கியம் வைராக்கியம் அப்படி நான் இருப்பேன் உடையா என்னை கண்டுகொள்ளி என்னை கண்டுகொள்ளி கண்டுகொள்ள என்ன பொருள் கேட்டா என்னுடைய என்னை திருவுள்ளத்தில் கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் திருவுள்ளத்தில் கொண்டு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் ஆகவே பக்தின்னா மெய்தான் அரும்பி விதிர் விதித்து விரையார் கடற்கையன் தானா கை தூக்கணும் அப்படியே கை தூக்கணும் அதுவா கண்ணுல தண்ணி தாரையா வடியணும் இப்படி வடிவதற்கு என்ன வேணும் பொய் தான் தவிர வேண்டும் இந்த பொய்ப்பொருளை பற்று விடணும் பற்று விடணும் இல்ல விட்டு அந்த பெருமானை அணைந்தால் அது மாதிரி இருக்கிற அந்த ஒழுக்கத்தினின்றும் என்னை கைதான் நிகழ அந்த ஒழுக்கத்தினின்றும் நான் நிகழாதவாறு இருக்கும்படியாகவும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இல்லைங்களா இதெல்லாம் பக்தி வைராக்கிய விசித்திரம்னர் விசித்திரம்னா அடே எவ்வளவுதான் உள்ள போனா ஒரே மயிரெல்லாம் கூச்சலிடுது ஒரே உடம்பெல்லாம் வேர்க்குது கண்ண தண்ணி தார தாரையா வருது பக்தினா அப்படி இல்லையா இருக்கணும் அதான் அதான் விசித்திரம் விசித்திரம் சரி இது வந்து ஐயா கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் வாரீங்களா அப்படின்னா நீர் போம் கைதான் நெகிழ விடேன் இது விசித்திரம் சார் மணிக்கணக்கா நிக்கிறார் சார் என்னதான் அந்த ஆண்டவங்கிட்ட பேசுறாரோ நமக்கு தெரியுது கிடக்குது வாங்க நம்ம போலாம் காபிக்கு நேரமாச்சு ஏன் நாம் எல்லாம் பொய் தான் நிகழ விடேன் அவர் அதுதான் நிகழ விடேன் நம்ம பொய் தான் நிகழ விடேன் அப்படின்னு நம்ம வந்தோம் இப்படி அவர் செலுத்துகிற பக்தியிலும் அவர் கொண்டுகின்ற கொள்கை பிடிப்பையும் விசித்திரம் அந்த மேன்மை மேன்மை விளங்குமாறு இருக்கிறது இது யார் எழுதினாங்கன்னு தெரியல இப்படி நூறு பாட்டும் எண்ணி பார்க்கணும் எது பக்தி எது வைராக்கியம் எது பக்தி எது வைராக்கியம் அதனுடைய மேன்மை என்ன என்று சொன்ன அணு அணுவா நூறு பாட்டையும் தொகுத்துக்கிட்டா சரியா இன்னும் ஒரே ஒரு பாட்டா சரி கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு இது என்னது வைராகியம் கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு ஐயா வருகிற எலெக்ஷன்ல நீங்க தான் பிரதமரா இருக்கணும் அப்படின்னு சிவ சிவ சிவ சிவ கொள்ளேன் இல்லையா கூட்டணி இல்ல நீங்க தனியா நின்னா எல்லாரும் சாலியிட உங்களுக்கு தான் ஓட்டு போறீங்க கொள்ளேன் அதுதான் வைராக்கியம் அப்ப நீங்க இந்த உலகத்துக்கு என்னடா புரந்தரன் மால் அயன் வாழ்வு ஐயா அது கடந்துட்டு போது இந்திர பதவி இன்னும் ஒரு மாசத்துல காலி ஆகுதான் நீங்க தங்க திருமாலுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் பெருமா அவருக்கு இன்னும் ஒன்றரை மாசம் தான் அடாராடா மூணு பதவியும் எல்லாம் வேக்கண்ட் யார கூப்பிடுறாரு இவரை கூப்பிடுறாரு ஐயா நீங்க மூன்றுல எது வேணாலும் இருக்கலாம் நீங்க மனசு வச்சுங்க இந்த நாம இருங்க இல்ல திருமலை இருங்க இல்ல இதா இருங்க இப்படி அழைக்கிறார் யார சந்தன பலகை இதெல்லாம் வச்சு வச்சு அழைக்கிறாங்க கொள்ள ஒரு உத கொடுத்தாரு அந்த சந்தன பலகை இதெல்லாம் கொண்டு எங்க எங்கேயோ கூட சாக்கல விழுந்தது கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு இதுதான் வைராக்கியம் தூக்கிறதா இப்படி இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் எல்லாம் காத்துல பறக்க வேண்டியதான் கிடைச்சது சான்ஸ் நுழையறத விட்டுட்டு இதான் ஜாக்குன்னு அவன் தேடிட்டு இருக்கிறான் மனுஷன் நீ என்னது என்ன குடி கடினும் என் குடியே கட்டாலும் சரி வர இதான் வைராக்கியம் கொள்ளேன் புறந்தரன் என் வாழ்வு குடி குடிகடினும் நல்லேன் அந்த பக்கம் போக மாட்டேன் பின்ன எங்கதான் நீங்க போய் தொலைகிறீங்க நீங்க அடியாரோடு அல்லால் முருகன் கோயில்ல எல்லாம் அடியாரெல்லாம் உட்காந்துருக்காங்களா மணி பதினொன்னு பன்னெண்டு மணி ஆகும் கூட அவங்க கூட தான் எப்பவும் இருப்பேன் நீனது அடியாரோடு அல்லால் உன்னுடைய அடியாரிடத்துலதான் இருப்பனே தவிர இதுக்கு மேல ஒரு பதவி ஒண்ணு வந்தாலும் வேண்டேன் கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் சார் இப்ப கிடைச்சது ஏதோ திருமால் கிருமால் போய் ஏதோ தேவலோகத்துக்கு போலாம் இல்ல நரகத்துக்கு தான் போவீங்க ஆமா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கானே ஏயா எதோ கிடைக்கும் போது நுழையாத விட்டுட்டு என்ன பேசினாரு நரகம் புயினும் எல்லேன் இப்ப அது இல்லைன்னா எனக்கு நரகம் தான் கிடைக்குங்கிற அருமை அருமை நரகத்துல நான் இருக்கேன் அதுக்கு இல்லை ஏன்னா எங்க பெருமானை நினைத்து கொண்டிருந்தால் அது நரகத்துல இருந்தா என்ன உங்க திருமால் பதவியில இருந்தா என்ன தேவலோகத்தில் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இதுதான் விசித்திரம் விசித்திரம் பாரு சார் ஒரு ஆன்மா என்ன பிடிப்பு என்ன பக்தி அப்ப அடியாரோட தான் இருப்பேன் இந்த பதவிகள்லாம் எனக்கு வேண்டாம் அது எப்படி குடிகட்டாலும் சரி நரகம் போனாலும் சரி குடிகட்டாலும் சரி நரகம் போனாலும் சரி அப்படியே அப்போ என்ன நினது அடியாரோடு அல்லால் நரகம் புயினும் எள்ளேன் ஆனா இவ்வளவுக்கும் திருவருளாலே இருக்க பெரின் குருநாதா உன் அருள் மட்டும் மறக்கப்படாது வேற எது தான் நடக்கட்டும் உன் அருளை மட்டும் இந்த ஆன்மா மறந்துடக்கூடாதுப்பா அது மட்டும் வேணாப்பா இதெல்லாம் எங்க சாமி படிக்கிறது எங்க படிக்கிறது இன்னமும் இங்க திருவண்ணாமல் இருக்கிற இதோ அடியவர்களுக்கு திருவாசகத்தை படிக்கணும்னு ஞாபகம் வந்து அதையும் கொஞ்சம் முறையா சொற்பொழிவா இல்லாமல் இந்த மாதிரி சொற்பொழிவே குட்டிச்சோர்னு அர்த்தம் நீங்க திருச்சதம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க ஒரு முக்கால் மணி தட்டி விட்டு போடுவேன் அவ்வளவுதான் இப்ப வரி வரியா எழுத்து எழுத்தா வேற வழியில் இல்லை அதான் பாடம் ஆனா இப்ப எல்லாருமே தமிழகம் முழுது இப்ப ஒரு விரிவுக்கு எங்களுக்கு பாடமாவே சொல்லுங்கய்யா ஆனா நேரம் ஆகும் நீங்க லெக்சர் அடிச்சிட்டு நாங்க வந்து ஐம்பத்தோரு தலைப்பு தெரியா ஒவ்வொரு மாசத்துல நாலு தலைப்பு வச்சுக்கிறோம் பண்ணா பண்ண நாங்க எட்டு வருஷம் தூக்கிக்கலாம் பாடமானா நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ தான் ஆகட்டியா பரவாயில்ல அதனால போன கூட அம்மா என்ன சொல்லுச்சு ஐயா இடையிடையே வருகிற அந்த வரலாறுலாம் கூட சொல்லுங்க ஐயா பரவாயில்லையா அப்படின்னு ஆகவே எங்களுக்கு ஆண்டை பத்தி கவலை இல்லை இப்படிதான் எல்லாமே இருக்கிறாங்க என்ன பண்றது அதனாலதான் என்னன்னுக்குன்னா இதெல்லாம் என்னைக்கு நிறைவுபடுத்துவோமோ இல்லை இப்படியே நம்முடைய வாழ்நாள் அப்படின்னு அவ்வளவுதான் நடந்த வரைக்கும் தான் திருவருள் நடந்தது திருவருள் நடக்கல திருவருள் இப்ப இருக்கிற மதுரை ஆதீனத்துக்கு முன்னிருந்த ஆதீனம் பல காரியம் சொல்லும் பல காரியம் சொல்லிட்டு குலசேகரப்பட்டினது சொல்லிட்டு நடந்தது திருவருள் நடக்கல திருவருள் அப்படி அப்படி கையை சும்மா சொல்ற நடந்தது திருவருள் நடக்கல திருவருள் அப்படின்ற அது போல என்னுவதில் வேற என்ன செய்ய முடியும் வேற ஒண்ணு செய்ய முடியாது அவ்வளவுதான் எனவே கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் என் குடியே கெட்டு போனாலும் சரி உனது அடியாரோடு தான் இருப்பேன் நரகம் புயினும் எள்ளேன் என்னை கொண்டு போய் நரகத்துல கொண்டு தள்ளினா கூட உன் திருவருளால எனக்கு அந்த திருவருளை நினைந்து கொண்டிருப்பேனால் அந்த நரகமும் எனக்கு சுவர்க்கமே நரகமும் சுவர்க்கமே என்ன பெரிய நரகம் வந்துருக்குது என்ன நரகம் புயினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமணி பெருமானி என் மனதுல உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நினைக்க மாட்டேன் என்ன கழுத்து பிடிச்சு தள்ளினாலும் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமணி உன்னை தவிர நினைக்க மாட்டேன் இது என்ன இருக்குது பக்திக்கு பக்தி வைராகியத்துக்கு வைராகியம் ஒவ்வொன்றிலுமே சொல்றேன் கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு வைராகியம் குடிகடி எனும் நல்லேன் நீனது அடியாரோடு அல்லால் அப்ப அடியாரோடு இருக்கிற பக்தியினாலே இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்ப அடியாரோடு என்பது போது பக்தியினுடைய விசித்திரம் மற்றவை வைராகியம் திருவருளாலே இருக்க பெறின் நரகம் புயினும் எல்லேன் உன்னுடைய திருவருள் மட்டும் என் சிந்தனை இருக்கணும் அது நான் நரகத்துல இருந்தா என்ன சொர்க்கத்துல இருந்தா என்ன எங்க இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு அப்ப திருவருளாலே இருக்க பெறுதல் பக்தி எங்கிருந்தால் என்ன என்பது வைராக்கியம் அப்பா எங்க இருந்தா நமக்கு ஒரு பழமொழி உண்டு இறவன் நம்மளா இருந்தான்னா சோறு பருமாறவன் நம்மளா நம்மளா இருந்தான்னா முத பந்தியில இருந்தானா கடைசி பந்தியில இருந்தானான்னு ஒரு பழமொழி உண்டா அதில் பருமாற ஆள் மட்டும் நமக்கு வேண்டிய ஆளா இருந்தான்னா முத பந்தியில நம்ம போய் உட்கார்ந்தான்னா கடைசி பந்தியில உட்காந்து ஏன்னாரு நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு சொன்னா சாம்பார்னா அடி பகுதியா எடுத்து வச்சிருப்பான் ஏன் பருப்போட இருக்கும் அதனால ரசம்னா மே பகுதியா எடுத்து வச்சிருப்பான் சிவசிவா அந்த இந்த இந்த வைராக்கியத்தில் வந்துட போகுது அதுல ரசம்னா தெளிவா இருக்கணும் சாம்பார்னா அட அடியோட கலக்கலா நீ என்னடா நீ பொண்ணு அது போல இந்த எந்த இடத்துல அதிகமா கேட்கணும் அப்படின்னு கேட்டா சரி தண்ணி வேணுமா தண்ணி வேணுமான்னு கேட்டுக்கூடாது பாயசம் வரும்போது கேட்கணும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கல இன்னும் கொஞ்சம் போட்டு அப்படி போடுமே முந்திரி பருப்பா எங்க இருக்குது அங்கெல்லாம் அரிச்சு வச்சு ஒரு இதுல வச்சு மூடி வச்சிருவோம் ஏன் எங்க ஊர் ஐயா வந்திருக்கிறாரு அவர் வர்ற லேட்டா அவங்க சிவ பூஜை பண்றவரு மூணாம் பெண் அவர் வரணும் அரிச்சு வச்சிருவான் ரசம்னா தெளிவா சாம்பார்னா ஆழமா நான் நிறைய நான் கொஞ்சம் பல்லு இல்ல அவருக்கு அதனால கூட்டு கீரைன்னா பிடிக்கும் அதனால கொஞ்சம் அதிகமா எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க பாயசம் நீ நிறையவே சாப்பிடுவார் அதுல ஒரு ரெண்டு இப்படி இருவன் நம்ம வேண்ட வேண்டியவனா இருந்தான்னா முத பந்தியில இருந்தானா கடைசி பந்தியில இருந்தானா எடுத்து வச்சிடறான் ஜம்முன்னு முத பந்தியில போனவனு கடைசியில எனக்கு அரைக்கறது தான் சார் ஊத்துனாங்கிறாரு இவரு நான் நல்ல சார் ஏன் நம்மால் எடுத்து வச்சுட்டான் அதனால உள்ளது அது போல பெருமானி உன் திருவருள் எனக்கு இருக்குமானால் நரகம் புயினும் எல்லேன் ஏன் நரகத்துக்கே போட்டுமே ஒரு திருவள்ளுவர் இருந்தது என்ன பண்ண முடியும் எவன் என்ன பண்ண முடியும் பாம்பு புத்தலை கொண்டு விடுறான் சார் உங்களை நரகத்துல சொன்னது பாம்பு எல்லாம் அப்படி படையெடுத்து படையெடுத்து வரும் நான் என்ன பண்ண திருவருளாலே இருக்க பெரும் என்ன பண்ண அந்த பாம்பு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அல்லாதது வந்து அஞ்சு அஞ்சு தலை நாகம்லாம் அந்த அஞ்சு தலையும் கீழே வச்சு வணங்கி வணங்கி வணங்கி வணங்கி போகும் போடுங்களேன் என்ன பாம்பு நிலத்துல தான் போடுங்களேன் போட்டா என்ன பண்ணும் அதனால யானை வருது அப்படியே மேல வருது திருச்சிட்டு ஒரு அஞ்சு பாட்டு சேக்கலார் சொல்றாரு அந்த அந்த சமணரால் விடப்பட்ட யானை அப்படிலாம் வருதான் பெரிய யானை வருதான் அது இது வரைக்கும் நல்லா அப்படி கழுத்து வரைக்கும் பதிச்சிருக்கு வெறும் தலை அந்த யானையினுடைய காலல்ல வால் பட்டா கூட தள்ளத்துட்டு ஆமாமா இது வயசு என்ன எத்தனை வயசு என்ன எழுபத்தஞ்சு எழுபத்தாறு அதனால என்ன திருக்கிட்டு வந்துடும் தலை ஆனா அந்த யானை என்ன சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்திங்க சூடாமணியும் வண்ண ஊரிவை உடையும் வளரும் பவள நிறமும் தின்னன் கேடியில பூனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் யார் தெரியுமா யார் தெரியுமா பஸ்ல இப்போ அஞ்சு ரவுண்ட் தர மாட்டேங்கிறாரு யார் தெரியுமா பொன்முடியினுடைய அப்படின்னா அழைச்சிட்டு போட மாட்டானே பொன்முடி என் தம்பி தான் ஐயாவுக்கு நல்ல நோட்டா பார்த்து கொண்டு விடுறா ஐயா நீங்க இப்படி வந்துடலாம் பணமே வேணாமேன்னு நடத்துனர் ஓட்டமா விடுவாரா எப்படி பண்ணுவாரு நடத்துனர் அதனால அதனால இங்க அந்த யானை வந்து இருக்கும்போது யாருடைய தமர் அல்ல உடையார் ஒருவர் தமர் நாம் வயசு எழுபத்தி ஒன்னே தவிர பாடல் பார்த்தோம்னா பதினஞ்சு வயசு பதினாறு வயசு கூட இப்படி பாடமாட்டான் பதினஞ்சு வயசு பதினாறு கூட அந்த பாட்டை நீங்க படிக்கணும் அப்படி படிக்கணும்னு அங்க போய் நசன் நசன் படிக்கூடாது இல்ல நீங்க படிப்பது இப்ப எண்ணுகைன்னு சொல்லின்னா அங்க மெதுவாங்க எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ அங்க அப்படிதான் படிக்கணும் இங்க எப்படி முடியும்னா சொன்னவன் சந்தன சார்ந்தும் பெருமானை பத்தி சொல்றாரு சொன்னவன் சந்தன சார்ந்தும் சுடர் திங்கள் சூடாமணியும் பண்ண ஊரிவை உடையும் வளரும் பவள நிறமும் எங்க பெருமான் நிறம் அப்படி இருக்குமா என்ன அண்ணல் அரண்மூரன் ஏறும் எங்க ஐயா வர்ற அந்த காலமாடு எப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்கும் அஞ்சாத சிங்கமன் தன் காலை அப்படி இருக்கும் அண்ணல் அரண்முரன் ஏறும் அகலம்பலாய அறவும் இடுப்புல பாம்பி அணிஞ்சிருப்பாராம் மேல தின்னன் கேடியில பூனலும் கங்கை உடையார் ஒருவர் தமர்னாம் ஏ நம்ம லெட்டர் கேட்ட காட்டப்பா அப்படின்னு உடையார் ஒருவர் தமர்னாம் ஆதலால் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை இனி அஞ்ச வருவதும் இல்லை நரகம் புயினும் எள்ளேன் எது மட்டும் இருக்கணும் நின் பெருவருளாலே இருக்க பெரும் அது வேணும் சாமி உன் திருவருளாலே நினைத்து கொண்டிருக்கிற எண்ணம் மட்டும் இருக்குமானா நரகத்து போன என்ன நரகம் புகினும் எல்லேன் இந்த பாடலாம் படிச்சீங்கன்னா நம்ம டைபாய்டு ஜுரம் படிச்சவங்க கூட சும்மா அப்படி கையால ஆட்ட ஆரம்பிச்சிருவான் என்னடா நாரு திருவாசகம் படிக்கிறாயா நீ ஒண்ணு என்னது திருவாசம் நேற்று வரைக்கும் கஞ்சி குடிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு திருவாசகம் இந்த போட போடுது எல்லாத்தையும் படிக்கிறாரு கொள்ளேன் புறந்தரம் மாலை என் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் குயினும் எள்ளேன் திருவருளாலே இறை இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமணி இந்த நெஞ்சில மட்டும் பெருமானி உன்னை தவிர வேற யாரும் இல்லை அது பக்தி அது பக்தி இப்படி பக்தியும் வைராக்கியமாக கலந்து கலந்து வியத்தலில் வியத்தலா விசித்திரம்னா இப்படி ஒரு பக்தியோ இப்படி ஒரு வைராக்கியம் யாருப்பா இருப்பா யார் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் வாய்ந்து ஆடேரோர் எம்பாவாய் முடிவுக்கு அதை வச்சு எங்க போய் சுத்தி வரும் என்று சொல்லி இப்படியெல்லாம் நாம் திருவண்ணாமலையில் எண்ணுவதற்குரிய அந்த அமைப்பையும் அந்த சூழலையும் உருவாக்கி கொடுக்கிற பெருமானுடைய திருவள்ளி பெருமாட்டி அடிக்கடி இவர் சொல்வார் <laughs> அண்ணாமலையார் அண்ணாமலையார் <laughs> அந்த அண்ணாமலையாரு நாங்கள் ஏதோ இங்கெல்லாம் தினமும் முடியாத புண்ணியம் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க ஆண்டவன் எங்களுக்கு இந்த மாதம் ஒரு நாள் தான் வணங்குற புண்ணியம் கிடைச்சிருக்கு ஆனா அந்த ஒரு நாள் புண்ணியம் முப்பது நாள் வணங்குகிற உங்களுடைய எல்லாரையும் சேர்த்து காணுகிற புண்ணியம் ரெண்டும் சேருது ஆகலால் இந்த இரண்டு புண்ணியத்தையும் நான் பெரும்படியாக என்ன புண்ணியம் செய்த நெஞ்சுமே என்று இந்த அடியவர் கூட்டத்திற்கும் இதை நிர்வகித்து நடத்துகிற கூட்டத்திற்கும் வணக்கம் கூறி வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இதோடு அமைகிறேன் மூன்றாவது பாடலுக்கு போலாம் உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மனநினைவில் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்த மனத்தன பேச எஞ்ஞான்றுகொள் சாவதிவி அவருடைய பக்தி பக்தி இவர் எப்படி இருக்கார் யாரை பற்றி நாம் இங்கே உணர்கிறோம் பெருமான் தன்னை ஆட்கொண்ட குருநாதன் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட குருநாதன் சிவபெருமான் அவன் யார் உத்தமன் உத்தமன்னர் இந்த உத்தம்னா என்னென்ன நல்ல குணங்கள் உண்டோ அத்தனையும் சேர்ந்தால் எதுவோ அது உத்தம் அப்ப ஏதேனும் ஒன்று ரெண்டு அல்லது உயர்ந்த குணம் அல்ல எத்தனை நல்ல குணங்கள் என்று நாட்டில் உண்டு அத்தனையும் சேர்ந்த ஒரு பெருவடிவம் உத்தமன் என்பது அப்ப உத்தமமானவன் சொல்லிட்டோம்னா அவன் நீங்க வந்து வேற எந்த இது நீங்க திரும்ப இரண்டாவது வரி கேட்க வேண்டியதில்லை இதை நம்முடைய திருக்குறள் சொல்லால் சொன்னால் சால்புடையோன் என்று சொல்லணும் சால்புடையோன் என்று இந்த சால்பு சால்பு அல்லது சான்றோர் என்று சொல்கிறோமே சான்றோர் பேரவை என்றெல்லாம் சொல்றோம் அந்த சான்றோர்னா சாளுதல் என்பதற்கு என்ன பொருள் கேட்டா பரிமையில தான் அதெல்லாம் என்ன தெரியுது போகுது சான்றோர்னா சாலுதல் சாலுதல்னா பல குணங்களாலும் நிறைந்திருப்பது என்னென்ன நல்ல குணங்கள் உண்டோ அத்தனை நல்ல குணங்களோடு நிறைந்திருப்பவன் யார் அவன் சான்றோன் அவர் சான்றோன் அப்ப சாலுதல் என்பதற்கு நிறைதல் என்று பொருள் நல்ல குணங்கள் பலவற்றானும் நிறைந்திருப்பது நிறைந்திருப்பவர் யார் அவர் சான்றோர் எனக்கு திருக்குறள்ல சான்றாமின்னு ஒரு அதிகாரம் இருக்கு அதற்கு ஒரே எழுதுனால பரிமையழகர் இந்த அருமையில எழுதியிருக்கார் சாலுதல் நிறைதல் எது நிறைதல் நல்ல குணங்கள் பலவும் நிறைதல் அதனால் தான் சான்றோர் என்ற அந்த சொல்லாயிட்டுங்கிற அந்த சொல் விளக்கம் பரிமையல் தவிர வேற யாரு எந்த புண்ணியமானு சொல்லல என்ன பண்றது அதனாலதான் திருக்குறள் படித்தா பரிமையல் உரையோட படியுங்கள் என்று சொல்கிறோம் என உண்மையான உரை திருவள்ளுடைய கருத்தை உணர்ந்து சொல்கின்ற உரை அந்த உறவுதான் என்பது அப்போ இங்க உத்தமன் என்றால் எல்லா குணங்களும் நிறைந்திருப்பவன் என்று சொல்கின்ற பொழுது இப்ப சான்றோர் என்பதும் அந்த உத்தமன் என்பது ரெண்டும் ஒன்றுதான் இப்ப பல குணங்கள் நிறைந்திருக்கணும்னு சொன்ன என்னென்ன குணம் நிறைந்திருக்கணும் பல குணம்